அறிவிக்கின்றார்கள் நபி வசல்லம் அவர்கள் தன் சஜிதாவில் என்று கூறுவார்கள் முஸ்லிம் நான்கு எட்டு மூன்று துவாவின் பொருள் இறைவனே என் பாவங்களில் சிறியவை பெரியவை முதன்மையானவை இறுதியானவை பகிரங்கமானவை ரகசியமானவை என அனைத்தையும் நீ மன்னிப்பாயாக